<laughs> ஒரு காலம் இதெல்லாம் எனவே கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனி வல்லாளனாய் வந்து என்ன வல்லாளன்னா நீங்க நல்ல தரமானவர்களை ஆட்கொள்வதற்கு ஒன்றும் பேச்சு இல்லை தரமே இல்லாதவரை ஆட்கொள்ளணும்னா சரியான வல்லாளன் ஆமா நீங்க எண்பத்தஞ்சு வாங்கணும்னு நாங்க பாஸ் போடுறத பத்தி பேச்சு இல்லை எட்டு வாங்கணும்னு போட்டோம்னா <laughs> வல்லாளன் அர்த்தம் வெறும் எட்டு பாடி கார்டு மார்க்குன்னு பேரு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு முதல் ஒன்பது வரைக்கும் மார்க் நீங்க வாங்கியிருந்தானா இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு போடணும் இல்லைன்னா முன்னால ஒன்பது போட்டான்னா தொண்ணூத்தி ஒன்பது அதனால நாங்க என்னன்னா பாடி கார்டு மார்க்குன்னு அர்த்தம் என்னடா பாடி கார்டு மார்க்கா அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா ஒன்பதுக்குள்ள வாங்குற பயலான்னு அர்த்தம் சித சித அதனால இந்த பாடி கார்டு மார்க் வாங்கணும் பிடிச்சி நாங்க வந்து பாஸ் பண்ண வச்சோம்னா வல்லாளன் <laughs> சொல்லு அது வல்லாளனாய் வந்து எனக்கு தகுதி இருந்து என்ன மேல கொண்டு வந்திருந்தா என்னுடைய தகுதினு கருத்தம் இது ஒண்ணுமே கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயன் படிக்கவும் இல்லை இருக்கிற அறிவு மோசமான அறிவு இருக்கிற இந்த ஆன்மாக்கள்லயே அடியன் தான் கடைசி இருக்கிறாள் இவனை போய் நீ வந்து ஆட்கொண்டின்னா உன் வல்லமை சரியான வல்லமே இல்ல வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் அது என்ன வனப்பு வனப்புன்னா அழகுன்னு அர்த்தம் என்ன அழகு என்ன அழகு ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமி உரம் எழுந்தே வராது குறிச்சு வச்சாதான் வரும் ஆமாமா அதனாலதான் நான் சொல்றது எழுதுறத விட பேசும்போது தான் நிறைய கருத்து வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பலருடைய முகமும் உண்மையிலேயே சொல்றேன் ஒரே அமைப்புல பாக்கனால அத்தனை பேருடைய அந்த அருள் வீழ்ச்சியும் அந்த அன்பு வீழ்ச்சி வரும்போது ஏதோ வந்துருது உட்காரும் போது நாங்க எங்க பென்சில் தானே வேற என்ன இருக்குது பேப்பர் இருக்குது இதுல என்ன எழுதிட்டு அப்படின்னு ரெண்டு தடவை கோவம் வரும் இல்லைங்களா என்ன எழுத்து எனக்கே புரியாது அதனால என்ன அதை அடிச்சு கிடிச்சு போட்டுட்டு சரிப்பா போட்டு போட்டு பேசிடுறேன்ப்பா பொள்ளாச்சி கூட அதான் சொல்றாரு இன்னுமே ஏன் நீங்க எழுதுறீங்க கருவியெல்லாம் வந்துட்டுது பேசாம நீங்க பாட்டுக்கு வாங்க எனவே கருத்திருத்தி வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி என்ன வனப்பு சிவமனம் கவடும்படியான வனப்பு அந்த வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் என்ன செய்தாய் பல்லோரும் காண ஆமா திருப்பெருந்துறையில தனியா ரகசியமா ஒரு அறைக்குள்ள என்ன ஆட்கொள்ளல எல்லாரும் காணும்படியா நீ வந்து உட்கார்ந்துருந்த அடியேன்னு அப்படியே அந்த குதிரை வாங்கத்துக்கு வந்த உடனே அப்படி பார்த்தேன் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி அப்படி என்னை ஈர்த்து ஆட்கொண்ட அது அங்க போற வழியில் போற எல்லாருக்குமே தெரியும் தெரியும் அதனால இப்படி பல்லோரும் காண என் பசு பாசம் அறுத்து அங்கதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா உரை செய்யணும் பசு பாசம் பசுன்னா உயிர் பாசம்னா ரெண்டையும் அறுத்து அப்புறமேல எந்த எது போய் முத்தி பெறது முத்தி பெற தகுந்தது எது பசு நீங்க பசுவை பார்த்து ரெண்டையும் அறுத்தான் விடுறீங்கன்னா குப்பேன்னு அறுத்தான் பசுவினிடமாக தோண்டிய பாசத்தை அறுத்தானே அப்படி பிடிக்கணும் ஆமா ரெண்டையும் அறுத்தான்னு என்ன அறுத்தான் ஒரே போட்டுது என்ன பண்ணதான் பெரியவங்க பெரியவங்க அல்லவா பசுவினிடமாக இருக்கும் பாசத்தை அறுத்தானே அப்படி அதான் அதான் ஒரு பசு பாசம் அறுத்தானே எல்லோரும் இறைஞ்சும் பிள்ளை அம்பாலத்தே கண்டேனி மணியனா ஒம்பாரியா ஒம்பாருக்கு அப்படி அருமையா எல்லோரும் இறைஞ்சும் பிள்ளை ஆமா திடீர் திருவண்ணாமலையில இருந்து எங்க பாக்குறோம் சிதம்பரத்து தரிசிக்க முத்தின மனசனால் நினைச்சோம்னாலே தோன்றுவாரே என்னவா நிறுத்த தரிசனம் இல்ல அதனால அதனால ரொம்ப அருமையான அமைப்புல சொல்றாரு எந்த பாட்டு ஆமா அந்த பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் அறுத்த அறுப்பா அறுத்தானி எல்லோரும் இறைஞ்சும் தில்லை அம்பலத்தே கண்டேனே சாதி குலம் பிறப்பு என்னும் சுடிப்பட்டு தடுமாறும் நீ இந்த மணிவாசகரா வந்த பிறகு அது மாதிரி இல்லை அதுக்கு முன்ன இந்த ஜாதியில பிறந்தாதான் என்னது இந்த குளத்துல தான் பிறந்ததுன்னா என்ன அப்படின்னு அல்லவா அது என்னது சாதி என்னன்னு குளம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதிங்கிறது உட்பிரிவு குளம்ங்கிறது பெரும்பிரிவு இப்ப நாலுங்க வச்சுட்டாங்க அது ரொம்ப காலம் தொல்லாபதியிலும் இருக்குது எது ஆமா நான்கு வரணும் தொல்லாபதியிலும் இருக்குது இப்ப உள்ள இருக்கு வேற்றுமை தெரிந்த நாட்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் நேர்ப்பால் இந்த மேலும் கீழும் இந்த நாலு வரணும் தங்க காலம் கிமுல இருந்து இருக்குது சும்மா இன்னைக்கு வந்து துணிச்சானா மக்கு மக்கு பய படிக்கலன்னு நூலை படிக்கலன்னு இருந்தோம் நாங்க அதை வேணும்னு சொல்லலை ஆனா அது பகுத்ததாவது இப்ப இல்ல சங்க காலத்திலேயே செஞ்சுட்டாங்க திருவள்ளுவர் மேற்பிறந்தார் ஆயினும் கற்றார் கீழ்ப்பிழந்தார் அணித்தலர் பாடுனர் அங்க மேல் பிறந்தார்னு அர்த்தம் மாடி மேல பிறந்தார் அர்த்தமா மூணாவது மாடியில இந்த மேலும் கீழெல்லாம் ரொம்ப நாள் வந்து எல்லாமே இருந்தோம் ஆனா நான் இருக்கிறேன்னு சொல்லலை ஆனா இருந்ததுங்கிறத ஒத்துக்கணும் சும்மா இப்ப நம்ம எல்லாம் இல்ல இல்லைங்க கூடாது சொல்லுங்க கூடாது அதனால ஓஹோ சாதி குலம் பிறப்பெண்ணும் சுடிப்பட்டு தடுமாறும் என்ன சுடிப்பட்டுன்னா சுடியில் இருக்கிற தண்ணி திரும்ப திரும்ப சுத்திட்டே வரும் அது போல நாம என்ன பண்றோம் பிறவியில எருவாய் கருவாய் தண்ணிலே உருவாய் இதுவே தொடர்வாய் அப்படி வந்திருக்கும்ல அதான் சுழிப்பட்டு சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனி பற்றுக்கோடு இல்லாத நான் இருக்கேன் யார் எனக்கு பற்றுக்கோடு ஒருத்தருமே யாரு எனக்கு உறவு யாரும் இல்லை இல்லைங்களா ஆதமிலினாயேனி என்ன செஞ்ச இந்த பிறப்புல அல்லல் அறுத்து இந்த பிறவிங்கிற துன்பத்தையே அறுத்து விட்ட ஆட்கொண்டு என்ன செய்தாய் பேதை குணம் பிறரொருவம் யான் எனவென்னும் மாய்த்து உண்மையா பொதுவா உயிரிட்டு இருக்கிற குணம் என்னன்னா பேதை குணம் முட்டாள்தனமான சில செயல் தான் இருக்கும் ஏன்னா அது உயிர் சிற்றறிவு தானே பேரறிவுங்கிறது இறைவன் தர வருவது இது நாம அந்த உலகில் வழிபடுறது சித்தறிவு தான் அந்த பேதை குணம் சித்தறிவு பிறர் உருவம் இது யாரு மாற ஏ தம்பி எப்படி இருக்கானு சரி அப்பா மாதிரியே பிறந்திருக்கான்ப்பா அப்பாவை உரிச்சு வந்திருக்கிறான் அல்லது அம்மாவை உரிச்சு வந்திருக்கும் நம்ம அப்பா அம்மா இருந்தாங்கன்னா யாரை உரிச்சு வந்தோம்னு சொல்லுவாங்க எல்லாம் போட்டுது எப்பயோ போயிட்டாங்க பாவம் என்ன பண்றது அதனால அந்த பிறர் உருவம் யான் எனது என்னும் உரை இந்த ஆன்மாவுக்கு என்ன இருக்குது இது எடுத்தாலும் நான் அப்படிங்குது இது என்னுடையது என்று சொல்லுகிறது இந்த யான்கிறது அகப்பற்று எனதுங்கிறது புறப்பற்று அருமைய சித்தாந்தில பிரிச்சு சொன்னாங்க அதனால யான் எனதன் உரைமாய்த்து இந்த குரல் அப்படியே திருக்குறள் இருக்குது ஆமா யான் எனதென்னும் அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் திருவள்ளுவர் பக்தி கூட்டுக்காரு வானூருக்கு உயர்ந்த உலகம் என்னடாப்ப அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா புண்ணியவான்களா அப்ப வானூர் உலகம் வேறு உயர்ந்த சீக்குவல் டு மோட்சம் வீடு பேரு நானும் பார்த்ததில்ல சாமி வீடு பெற்ற ஆனா நம்ம முன்னோர்களுக்கு சத்தியமா உண்டுன்னு தெரியும் நீ அவரை போய் ஒண்ணும் இல்லாம சகாரா பாலைவனமா திருவள்ளுவர் வச்சுன்னா நான் சகாரா பாலைவனம் சொல்லிட்டு யாருமே அருமையா திருவள்ளுவருக்கு எனவே எனவே யான் எனதென்னும் உரைமாய்த்து கோதில் அமுதானானை பாருங்க அமுதுல இந்த உலகத்துல என்னன்னு சில கோது சேர்ந்து அது இந்த கருப்பும் கரும்பு சார்போட குடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க கேட்டா கருப்பஞ்சார வடிகட்டி கொடுப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் உண்டு என்ன நல்ல இதுல காடு கடையில் அப்படி இருக்குன்னா நாங்கள் குளிக்க போவோம் குளிக்க போகும்போது எல்லாம் கிணறு தான் எல்லாம் முஸ்லீம் முஸ்லீம் தாலுகாவில் இங்க முசிறி தாலுகாவில் தொட்டியம் வரைக்கும் நல்லா காவிரிக்கிற தொட்டியத்திலிருந்து உள்ளீடா போற கிராமம் தண்ணி இல்லாத வெறும் கிணறு தான் நாங்க அந்த மாதிரி இடத்துல தான் சின்ன சின்ன பிள்ளைல இருந்தோம் அதனால கிணறு தான் மயிலேரியா ஒண்ணு மாயம்பெரு மாலே என்று அந்த ஏற்று இறைச்சி இது பண்ணுவோம் நாங்க அந்த ஊர் கனகப்புள்ள பையன் அதனால அந்த காலத்துல கனகப்புள்ளன்னா ரொம்ப பிரமாதம்னு அர்த்தம் நல்ல செல்வாக்கு உண்டு நீங்க ஏன் தம்பி நாங்க கூட நாங்க ஓட்டுறோம் அந்த இதை அப்படின்னு நீ ஏன் தம்பி உங்க கையில எல்லாம் தொடணும் நாங்க விவசாயி நாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாங்கெல்லாம் அந்த மாடு ஓட்டுறேங்கிறது இந்த கிணறு இறக்கிது பாருங்க அத வேணாம் தம்பி நீங்க எல்லாம் அப்படின்ட்டுவாங்க அங்க இருக்கிற கிராமத்தாலாம் அப்படிலாம் இருந்த இடம் தான் திறந்தது ஆகவே அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எப்படி இருக்குமா என்ன சொன்னாரு உம் எந்த பாட்டு ஆஹ் சாதி குலம் பிறப்பெண்ணும் சுடிப்பட்டு தடுமாறும் முருகன் காலெல்லாம் பறிச்சாங்கன்னா நாங்கள் திருப்பனந்தாள் வந்தே கூட திருப்பனந்தாள் <laughs> வந்து கூட முருகன் காலம் மேலே பறிக்க முடியுமா முடியாது அது அந்த நான்காம் வரணும் அதெல்லாம் அந்த பறையர் அவங்கிறாங்களே அவங்களாம் வேலை செய்வாங்க அப்போல்லாம் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க இப்போதான் அதெல்லாம் மாறிச்சு ஆனால் அது வேணும்னு சொல்லலை அந்த நிலைமையெல்லாம் இருந்தது நமக்கே தெரியும் கொஞ்சம் முருங்கா பறிச்சு கொடுப்பான் சரின்னு வாங்கினேன் முருங்கா பறிப்பாங்க பறிச்சா அந்த அவங்களுக்கு ஒரு ரெண்டு முருங்கா கொடுக்குறது நீ வச்சுட்டு நான் எதுங்க நாங்கள் நண்டு நாட்டை திங்கிறவங்க சத்தியம் நண்டு நாட்டை திங்கிறவங்க நீங்க முருங்கா வச்சுருங்க சாமி ஆமாம் நீங்க வச்சுருங்க சாமி நாங்க ரெண்டு நண்டு நாட்டை தின்னுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சொல்லுவோம் முருகா முருகா இல்லை அந்த சாதி குலம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலினாயேனி அல்லற அல்லறத்தாட்கொண்டு தேதை குணம் பிறருருவம் யான் எனது என்னும் உரை மாய்த்து கோதிலமுதானானி குழாவிதல்லை கண்டேனி பிறவிதனை அறமாற்றி இல்ல பிறவியை முழுமையாக நீக்கி பிணி மூப்பு என்று இவை இரண்டும் உறவினோடும் ஒழிய இந்த ரெண்டும் கட்ட பயலுது நோய் வந்தாலும் நம்ம கண்டப்படுவோம் இதே நம்ம இருபத்தி ரெண்டு வயசுல போயா அப்படிங்கிறான் இது இருந்தே கூட போகிறத சாவண்ணாவா தாவண்ணாவாங்கன்னு தெரியுது ஏன் விளக்கு அவ்வளவு சரியா இல்ல எல்லா விளக்கும் விளக்கு அல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னு ஹலோ அந்த விளக்கு வச்சுக்கிட்டு இந்த விளக்கு நம்ம முடிவு இருக்கு இப்படி அதனால அந்த பிணி மூப்பு இந்த மூப்புங்கிறது ரொம்ப கடுமையானதல்ல ரொம்ப கடுமையானது சிவ மூப்பு இவை இரண்டும் உறவினோடும் ஒழிய இனிமே இந்த பிணியோ அம்மூப்போ ரெண்டும் இல்லை ஏன்னா அந்த உடம்புன்னு இருந்தா தானே நோய் வரும் உடம்பு இருந்தானே முதுமை வரும் அந்த ரெண்டும் இல்லாத போது ஆண்டவன் திருவிழா போது இதுக்கு ஏது பிணி ஏது ஏதோ ஒன்றும் அருமையா போச்சு இல்லைங்களா அதனால என்று இவை இரண்டு உறவினோடும் ஒழிய எங்க உடவே இருந்த அந்த ரெண்டும் நீங்க போ உலகு உடைய ஒரு முதலை நீ யாரு உலகுடைய ஒரு முதல் இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவன் திருவள்ளுவர் ஆதிபகவன் முதற்றே உலகு பிள்ளையார் குட்டும் போதே சொன்னார முதல்ல நீயும் நானும் அல்லடா நம்ம ரெண்டு பேரும் மக்குப்பைய இந்த உலகம் ஒண்ணு என்ன ஆளது இல்ல நமக்கு மேல ஒருத்தர் இருக்காம்பார் ஆதிபகவன் முதற்றே உலகு அது யாருக்கு வழங்கணும்னாரு கல்லூரி பையனுக்கு வழங்கணும் வேணாம் ஒன்னாம் கிளாஸ் பையனுக்கு வழங்கணும் அதனால என்ற ராஜா நீ என்ன படிக்கிற ஒன்னாவதியா ஒன்னாவது என்ன ஆனாவனா நடத்திட்டாங்கன்னா அந்த காலத்துல நடத்திட்டாங்க ஆனா சொல்லு அவன் இக்கண்ணா காணா காணா ஞானா என்னன்னா அதுல முத முத என்ன எழுத்து ஆனா அப்ப பின்னால் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் எது முன்னே இருக்குது ஆனா இருக்குது ஆனா இருக்குது ஆனா இருக்குது அது போலதான் உனக்கு உங்க அப்பா தாத்தா எனக்கு எங்க அப்பா தாத்தா எல்லாருக்கும் ஆண்டவன் முன்னே இருக்கிறான் அப்படிங்களா தாத்தா அப்படின்னாரு அப்போ அகர முதல்ல எழுத்தெல்லாம் எல்லா எழுத்தும் படிக்கிறப்ப அதுக்கு முதல் எழுத்து என்ன ஆனா அப்ப எல்லா எழுத்துக்களும் எதை முன்ன கொண்டிருக்குது ஆனா ஐயா ஆனா ஐயா அப்படின்னு அது போலதான் உன்னையும் என்னையும் உங்க அப்பா எங்க அம்மா உங்க தாத்தா எங்க தாத்தா எல்லாத்தையும் ஆதி பகவான்கிற ஆண்டவனை தான் முன்னே கொண்டிருக்கடா அப்படின்னு அப்படியா தாத்தா அப்படின்னு சின்ன பிள்ளைங்க நடத்துற பாடம்ல திருக்குறள் தங்கமான மனுஷன் இந்த இருந்த பிறகுல லால் பகதூர் ஒண்ணு விட்ட அந்த ஆளுதான் பண்புல இல்லை நேராக கோடாது உண்மையெல்லாம் ஒன்றும் தெரியாது பிரதமர்னு வந்ததில்ல இந்த ஒரு ஆள் அந்த லால் பகதூர் நல்ல பிரம்மச்சரியம் நல்ல கடவுள் உணர்வு உண்மையாக அவர் விருப்பப்பட்டு விட்டு இந்தியா அருமையா இருக்கும் இந்த பயில போட்டு பிராணம் எடுத்து பிராணம் என்ன பண்றது எனவே ஆதி பகவன் முதற்றி உலகு என்றாரே அதனால இங்க மாற்றி சினி மூப்பு என்று இவை இரண்டும் உறவினோடும் ஒழியச் சென்று உலகுடைய ஒரு முதலை அதான் ஆதிபவன் முதற்றே உலகம்னு சொன்னமே அந்த உலகுடைய ஒரு முதலை செறிபொழில் சூழ் தில்லை நகர் திருச்சிற்றம்பலமன்னியும் அந்த ஆதிபகன் முதற்றே உலகம்னு சொன்ன அந்த பெருமானை எங்க பார்க்கலாம் தெரியுமா தில்லையில போய் திருச்சிற்றம்பலம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த பெருமான் எழுந்தொள்ளி இருக்கிறதுல சென்னி மன்னி எழுந்தொள்ளி இருந்து மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனி பதியில போய் பார்த்தையா நம்ம பெருமானி இப்படி எல்லாம் வளர்ந்திருக்கிற பெருமானி என்றான் பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து எனக்கு ஒன்னும் தெரியாது பக்தினா என்னன்னு தெரியாது பரிசு ஒன்னு அடையணுங்கிற பரிசுனா தன்மைன்னு அர்த்தம் பரிசு என்பதற்கு தன்மை என்றுதான் பொருள் ரூபான பரிசு அல்ல தன்மை இந்த உண்மையில பக்தியோ அந்த உன்னை அடையும்படியான பரிசு தன்மையோ ரெண்டும் இல்லாத இந்த எண்ணி பசு பாசம் இன்னும் பசு பசுநிலத்தில் இருக்கிற பாசம் எழுதணும் பசு பாசம் அறுத்தருளி பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து ஆமா ஊர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர்னு சொன்னாங்க இப்ப திருப்பரந்துரையில இந்த மாதிரி ஆட்கொண்ட பிறகு இங்கேயே நான் உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாம் நாலு பேர் என்ன சொல்றேன் நல்ல அமைச்சரா இருந்தார் முதலமைச்சரா அந்த பதவியை விட்டுட்டு உட்காந்து தடுமாறி சாமியார் அலையுதா சாமியாரா அப்படின்னு என்னமோ அந்த ஆளு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஏன்னா இவன் ரொம்ப கொடுத்து வச்சதா நினைச்சிட்டு இருக்கான் இவன் ரொம்ப கொடுத்து வச்சதாகவும் அந்த மனுஷன் அந்த அமைச்சர் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படியே அலையற மாதிரியும் இப்படிலாம் அதான் சொன்னார் நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத நல்லவர் பிறர்லாம் படிச்சிருக்காங்கன்னு தெரியுது நூலத்தில் கூட நாடவர் படித்துரை பூனதுவாக இந்த பிரத்தியார் என்ன ஒண்ணும் தெரியாத ஒண்ணும் தெரியாத மக்க மக்கமைச்சர்னு சொல்ல சொல்லத்தான் எனக்கு இன்னும் மேல பற்று வந்ததுன்னு ஆண்டவன் மேல இதெல்லாம் அதனால இப்படி எல்லாம் இருந்து தண்ணி ஆட்கொண்ட அமைப்பை உலகம் அப்படிதான் கருதி இருக்கு என்ன பண்றது உலகம் உலகத்தை பத்தி கவலைப்படுறது பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேராமி ஆனை உன்னிடத்திலிருந்து